அசாரவீன குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் அமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம் அசாரவீன குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் அமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம் ஆகாதே நாமற் போசித்த துட்டர்கள் நானா உபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் சொல் ஆகாதே நாமர் போசித்த துட்டர்கள் நானா உபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் சொல் கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோரார வாழ்வில் செகுக்கு துட்டர்கள் குரு சேவை கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோரார வாழ்வில் செருத்து துட்டர்கள் குரு சேவையே கூடாத பாவத்தவத்த துட்டர்கள் யாரு தேடி புதைத்த துட்டர்கள் நாயிற் கடை பிறப்பினில் உடல்வாரே கூடாத பாவத்தவத்த துட்டர்கள் யாது தேடி புதைத்த துட்டர்கள் கோமாள ஞாயிற்கடை பிறப்பினில் உழல்வாரே விசா விசால பொறுப்பெடுத்தெறி பேராரவார சமுத்திரத்தினில் மிளாமலோடி துரத்தியுட்குறும் உருமாவை விசா விசால பொறுப்பெடுத்தெறி பேராரவார சமுத்திரத்தினில் மீளாமலோடி துரத்தியுட்குறும் உருமாவை வேரோடு வீழ தரித்தடுக்கிய போராடு சாமத்திய திருக்கையில் வேலாயுதாமை திருப்புகழ் பெரு வயலூரா வேரோடு வீழ தரித்தடுக்கிய போராடு சாமத்திய திருக்கை வேலாயுதால் மெய் புகழ் பெரு வயலூரா நசாதி பிரத்த துக்கமிக்கவர் மாயாவிகாரத்திய கருத்தருள் ஞானோபதேச பிரசித்த சத்குரு வடிவான நசாதி பிராரத்த துக்கமிக்கவர் மாயாவிகாரத்திய கருத்தருள் ஞானோபதேச பிரசித்த சர்க்குரு வடிவார நதாயனா முத்துருத்திட புவி ஆதார வாழ்க்கைக்கு முட்ட முற்றருள் நாகேச நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே நாதாயனாமுத்துதித்திட புவி ஆதாரமாய் கைக்கு முட்ட முற்றருள் நாகேச நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே நாகேச நாம தகப்பம் மெச்சிய பெருமாளே தகப்பம் மெச்சிய பெருமாளே நாகேசநாம தகப்பல் மெச்சிய பெருமாளே தகப்ப மெச்சிய பெருமாளே தகப்பல் மெச்சிய பெருமாளே